பேரருளாலும் பெருங்கிருவையாலும் அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு மாபெரும் அருட்கொடையாக நியமத்தாக மாதங்களில் சிறந்த மாதமான புனிதமிக்க ரமதான் மாதத்திலே அதிலும் ரமதானுடைய இருதயமாக கருதப்படும் கடைசி பத்து நாட்களை நாம் அடைந்திருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே ரமலானுடைய இருதயமாக இந்த கடைசி பத்து நாட்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட காரணம் என்னவென்றால் இந்த கடைசி பத்து நாட்களிலே அதிலுள்ள இரவுகளிலே ஒரு இரவில்தான் அல்லா ரபுல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறை குரானை ஆயிரம் மாதங்களை விட மேலான அந்த ஒரு இரவிலே தன்னுடைய அருள்மறை குரானை இறக்கியதால் அப்படி அல்லாவுடைய அருள்மறை குரான் அருளப்பட்ட அந்த புனிதமிக்க இரவு இந்த கடைசி பத்து நாட்களில் இருப்பதால் அந்த புனிதமிக்க இரவை தேடி ஆர்வத்துடன் ஆசையுடன் இபாதத்துகளிலே அமல்களிலே ஈடுபட்டு அதன் மூலமாக அல்லாவுடைய பரிசுத்தமான பரிபூர்ணமான அருளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லா ரபுல்லாலமீன் ரமதானுடைய இந்த கடைசி பத்து நாட்களை மிகவும் முக்கியமானதாக குறிப்பாக ரமதானுடைய இருதயமாக எம்பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அமைத்து தந்தார்கள் அன்புக்குரியவர்களே ரமதானுடைய கடைசி பத்து ரமதானுடைய இருதயமாக கருதப்படக்கூடிய இந்த கடைசி பத்துகளிலே அல்லா ரபுல்லாலமீன் எப்படிப்பட்ட இபாதத்துகளை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றான் அல்லாவுடைய துத சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட இபாதத்துகளை கற்றுக் கொடுத்தார்கள் எப்படிப்பட்ட இபாதத்துகள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார்கள் அல்லாவுடைய அந்த எதிர்பார்ப்பை அல்லாவுடைய துத சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த முறைப்படி நாம் நிறைவேற்றுகின்றோமா அல்லாவுடைய அந்த எதிர்பார்த்தை நான் எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தியாக்குகின்றோமா ரமதான் மாதத்திலே அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி விட்டான் நோன்பு வைத்து விட்டோம் ரமதான் மாதத்திலே இப்பாதத்துகள் செய்கிறோம் அமல்கள் செய்கிறோம் சதக்காக செய்கிறோம் தர்மங்கள் செய்கிறோம் சக்காத்து கொடுக்கின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ரமதானுடைய கடைசி பத்து நாட்களிலே ரமதானுடைய இருதயமாக இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே நாம் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடும் ஆசையோடும் நம்முடைய விவாதத்துகளிலும் அமல்களிலும் ஈடுபட வேண்டுமோ அந்த அளவுக்கு ஆசையோடு ஆர்வத்தோடு நாம் விவாதத்துகளிலே ஈடுபடுகின்றோமா என்று நம்மை நாமே சோதித்து பார்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமை சகோதரர்களே அல்லாவுடைய அடியார்கள் மனிதர்கள் எல்லோருமே பாவங்களிலிருந்து அவர்களால் விலகி இருக்க முடியாது பாவங்களிலிருந்து அவர்களால் தப்பித்து கொள்ள முடியாது அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு விதத்திலே ஆதமுடைய மக்கள் எல்லோருமே தவறு இழைக்கக்கூடியவர்கள் பாவங்கள் இழைக்கக்கூடியவர்கள் பாவங்களை செய்யக்கூடியவர்கள் பாவங்களை செய்யும் இயல்புடையவர்களாகத்தான் அல்லாஹ் இந்த மனித குலத்தை படைத்திருக்கின்றான் பாவங்களை செய்யும் தன்மையுடையவர்களாகத்தான் அல்லாஹ் இந்த படைப்பை படைத்திருக்கின்றான் இந்த மனிதகுலம் பாவமே செய்யவில்லை பரிசுத்தமான ஒரு படைப்பாக மாறிவிட்டது மலக்குகளை போன்று ஆகிவிட்டார்கள் குற்றங்களே இழைக்காதவர்கள் பாவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் என்றால் எம்பெருமானா சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக பாவமற்ற சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்குமேனால் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அப்புறப்படுத்திவிட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான் அந்த சமுதாயம் பாவம் செய்யும் பிறகு தௌபா செய்யும் அந்த தௌபாவை ஏற்று அவர்களை மன்னிப்பதிலே ரப்பல் ஆலமின் மகிழ்ச்சி அடைவான் என்று பெருமானா சல்லல்லா அலசன் சொல்கிறார்கள் ஆ இந்த உம்மத்துடைய இயல்பே இந்த சமுதாயத்தினுடைய சித்திரத்தை இந்த படைப்பினுடைய இயற்கையே அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் என்றால் ஏதோ ஒரு விதத்திலே நம்மை அறிந்தோ அறியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நம்மிடத்திலிருந்து சில பாவங்களும் குறைகளும் நிகழ்ந்து விடக்கூடிய ஒரு சமுதாயமாக தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அன்பு சகோதரர்களே பாவங்கள் செய் அதைத்தான் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் குள்ளு பணி ஆதம் ஹத்தாவுன் ஆதமுடைய மக்கள் எல்லோருமே தவறு ஆதமுடைய மக்களிலே தவறு இழைக்காதவர்கள் என்று யாருமே கிடையாது யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது எல்லோருமே தவறு இழைக்கக்கூடியவர்கள் அப்படி தவறு இழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாகத்தான் முதல் மனிதரான ஆதிப்பிதாவான ஆதம் அலி சலாத்தையே ரபுல் ஆலமீன் தவறு செய்யக்கூடியவராக அல்லாஹ் படைத்தான் ஆதம் அலி சலாத்து வலாம் அல்லாவுடைய ஒரு உத்தரவை மீறி தவறு செய்தார்கள் என்றால் அது ஆதம் அலி சலாத்துடைய தவறு அல்ல ஆதம் அலி சலாத்துடைய மிஸ்டேக் அல்ல அவருடைய குறையோ குற்றமோ அல்ல அவர்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தவறு செய்ய வைத்தான் எதற்காக இந்த ஆதமுடைய மக்களே ஆதமுடைய குழந்தைகளே ஆதமுடைய பிள்ளைகளே எல்லோருமே தவறிழைக்கக்கூடியவர்கள் தான் என்ற உண்மையை உலகத்தில் காட்டுவதற்காக இதைத்தான் பெருமானா சல்லல்லா அலிஸ்லார்கள் குள்ளு பணி ஆதம் ஹத்தாவுன் ஆதமுடைய மக்கள் எல்லோருமே தவறு இழைக்கக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஹைருல் ஹத்தாய தவ்வாபோன் தவறு இழைக்கக்கூடியவர்களே மிகச் சிறந்தவர்கள் மிக அல்லாவுக்கு பிரியமானவர்கள் அந்த தவறுகளிலிருந்து தௌபா செய்யக்கூடியவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் ஆகவே அருமை சகோதரர்களே நாம் பாவம் செய்யும் பொழுது தவறு இழைக்கும் பொழுது எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம மீது கோபப்படுகின்றானோ நாம் குற்றங்கள் இழைக்கும் பொழுது எந்த அளவுக்கு அல்லாஹ் மீது வேதனைப்படுகின்றானோ கோபப்படுகின்றானோ அதை விட பன்மடங்கு அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான் அந்த குற்றங்களிலிருந்து நாம் தௌவா செய்யும் பொழுது அந்த பாவங்களிலிருந்து விடுபடும் பொழுது எம்பெருமானா சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் பாவம் செய்யக்கூடிய அடியான் தன்னுடைய பாவத்திலிருந்து விலகி தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அல்லாவிடத்தில் திரும்பி வரும்பொழுது ரப்பல் ஆலமியன் எவ்வளோ சந்தோஷம் சந்தோஷப்படுகிறார் என்பதற்கு இரண்டு உதாரணங்களை பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் சயில் புகாரில் வருகின்றது இரண்டு உதாரணங்களை பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் ஒன்று முதல் உதாரணம் என்னவென்றால் ஒருவர் பாலைவனத்திலே தன்னுடைய ஒட்டகத்தின் மீது பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய ஒட்டகத்திலே அவருக்கு தேவையான பிரயாணத்துக்கு தேவையான உணவு தண்ணீர் போன்றவை கட்டப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அவர் ஒட்டகத்தை ஒரு நாள் பாலைவனத்திலே நிறுத்திவிட்டு கொஞ்சம் அசந்து தூங்குகிறார் விழித்து பார்க்கும் பொழுது அவருடைய ஒட்டகம் காணாமல் போய்விடுகின்றது அவருடைய பயணத்திற்கு தேர்வான எல்லா ஏற்பாடும் அதில் இருக்கின்றன அந்த ஒட்டகத்திலே ஏறி செல்லும் வாகனம் அதுதான் இவர் கண்ணு கட்டிய தூரம் வரை மனித நடமாட்டமோ மனிதனுடைய அறவமோ இல்லை ஆள் அறவமற்ற அந்த பூமியிலே பாலைவனத்திலே நிற்கின்றார் இவருக்கு உதவக்கூடியவர்களோ ஒத்தாசை செய்யக்கூடியவர்களோ யாருமே அந்த பாலைவனத்தில் இல்லை இவருக்கு தேவையான எல்லா பொருட்களும் அந்த ஒட்டகத்தில் இருக்க இவரை சுமந்து ஒரு மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒட்டகமும் காணாமல் போய்விட இருக்கக்கூடிய மிச்ச தூரத்தை பெருங்கொண்ட தூரத்தை இவருடைய கால்களால் நடக்க முடியாது என்ற சூழ்நிலையிலே அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு விசனமும் எப்படிப்பட்ட ஒரு வேதனையும் எப்படிப்பட்ட ஒரு மனக்கிளேசமும் மனவேதனையும் ஏற்படும் என்பதை பெருமானார் சல்லல்லாசன் உணர்த்துகின்றார்கள் பாலைவனத்தில் பிரயாணம் செய்யும் பொழுது தன்னுடைய தண்ணீரோடும் தனக்கு தேவையான உணவோடும் மற்ற பிரயாண பொருட்களோடும் தன்னுடைய ஒட்டகத்தை காணாமல் போனவன் எவ்வளோ வருத்தப்படுவான் எவ்வளோ வேதனைப்படுவான் எவ்வளோ விசனப்படுவான் ரபுல்லாலும் சொல்கின்றான் அப்படிப்பட்ட நேரத்திலே ஒருவன் அல்லாவை அழைப்பானையனால் அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தாஹு இப்படிப்பட்ட நிஷ்ட கஷ்டமான இப்படிப்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கக்கூடியவன் அல்லாவை அழைக்கும் பொழுது இலாகும் அல்லாஹ் அவனுடைய அழைப்புக்கு பதில் அளிக்கக்கூடியவர்கள் அல்லாவை தவிர யாரும் உண்டா அல்லாவோட இன்னொரு கூட்டாளி உண்டா அந்த மாதிரி நேரத்தில் அவனுக்கு உதவி செய்பவர் யாரா அல்லாவை தவிர யாராவது உண்டா என்று அல்லாவுடைய இறைவசனத்தை மனதில் நிறுத்தி அல்லாவிடத்திலே அழுகின்றான் கதறுகின்றான் ரப்பே என்னை இப்படி தன்னந்தனியாக பாலைவனத்திலே ஆள் அரவமற்ற இந்த இடத்திலே உயிரோடு தினம் தினம் சாகக்கூடிய அளவுக்கு உயிர் உயிரோடு தினம் தினம் சித்திரவதை செய்யப்பட்டு சாகக்கூடிய அளவுக்கு என்னை ஆளாக்கி விட்டாயே என்று கதறக்கூடிய நேரத்திலே எப்படி கதறுவான் எப்படி வேதனைப்படுவான் அவனுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்து சிறிது நேரத்தில் காணாமல் போன அந்த ஒட்டகம் அவனுக்கு திரும்ப கிடைத்து விட்டால் அவனுடைய பொருட்களோடு அவனுடைய தண்ணீரோடு அவனுக்கு தேவையான உணவோடு அந்த காணாமல் போன பொருட்களோடு அந்த ஒட்டகம் அவனுக்கு கிடைத்து விட்டால் அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவான் ரப்புக்கு காலங்காலமாக சஜா செய்யக்கூடாது சொன்னால் கூட காலங்காலமாக சஜிதாவில் கிடப்பான் அப்படி அந்த அடியான் எவ்வளோ சந்தோஷப்படுகின்றானோ காணாமல் போன தன் ஒட்டகம் கிடைத்த பொழுது இதைவிட பன்மடங்கு சந்தோஷப்படுகின்றான் ரப்புல் ஆலமின் எப்பொழுது தன்னை விட்டு பிரிந்து சென்ற தன்னுடைய அடியான் தன்னை விட்டு பிரிந்து பாவங்களிலே மூழ்கி சென்ற தன்னுடைய அடியான் அந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு தன்னை பரிசுத்தமான மனிதனாக ஆக்கிக்கொள்ள நாடி அல்லாவுடைய அருளை தேடி ரப்புலாலம் இடத்தில் சரணாகதி அடைந்து யாழ்லா உன்னை தேடி வந்து விட்டேன் உன்னை தவிர இந்த பாவங்களை மன்னிப்பவர் யாரும் இல்லை என்று சரணாகடி அடைந்து விட்டார் அந்த காணாமல் போன ஒட்டகம் திரும்ப கிடைக்கும் அந்த மனிதன் எப்படி சந்தோஷப்படுவானோ அதை விட பன்மடங்கு சந்தோஷப்படுகின்றான் தன்னை விட்டு பிரிந்து காணாமல் போன அந்த அடியான் தன்னை தேடி திரும்ப வரும்பொழுது என்று பெருமானா சொல்லலாம் சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அதே போன்று இன்னொரு உதாரணம் சொன்னார்கள் ஒரு தாய் பல்லாண்டு காலமாக அவளுக்கு குழந்தை இல்லாமல் அழுது புலம்பி ரப்புல் ஆலமிடத்தில் கையேந்தி கேட்டு துவாக்கள் செய்து பல நாட்கள் அவள் நோன்பிருந்து அல்லாவிடத்தில் தவம் இருந்து ரப்புல் ஆலமின் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கின்றான் அந்த குழந்தையை அன்போடு பாசத்தோடு வளர்த்து ஆளாக்கி சீராட்டி அந்த பிள்ளையை நல்ல முறையில் தன்னுடைய அன்பை பரிசுத்தமான முறையில் செலுத்தி அந்த குழந்தையும் வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் திடீரென்று இந்த குழந்தை காணாமல் போய்விடுகின்றது ரசூலா சொல்கிறாங்க அதான் அல்லாவுடைய அருள் அல்லாஹ் அடிய தௌபா ஒரு அடியான் பாவங்களிலிருந்து தௌபா செய்யும் பொழுது எவ்வளவு அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்பதற்கு பெருமானா சல்லல்லா அலுவலம் அவர்களது மனித குலத்திற்கு விளங்கும் விதத்திலே அழகான உதாரணங்கள் மூலமாக விளக்குகின்றார்கள் அந்த தாய் குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது பட்ட கஷ்டத்தை விட பன்மடங்கு கஷ்டப்படுவாள் பெற்ற குழந்தை காணாமல் போய்விட்டாள் ஒரு தாயோட தந்தையோட வேதனை எப்படி இருக்கும் குழந்தை மூத்தா போயிட்டா கூட ரெண்டு நாளைக்கு அழுவாங்க மூணு நாளைக்கு அழுவாங்க அப்புறம் வேதனை பல மற கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும் ஆனால் காணாமல் போனால் அவள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி ஒரு வாய் உணவு உண்ணும் பொழுதெல்லாம் ரப்புல் என் பிள்ளை என்னாச்சோ தெரியலையே அவன் சாப்பிட்டானா இல்லையே தெரியலையே அவன் தூங்குனானா இல்லையே தெரியலையே எங்கே இருக்கிறான்னு தெரியலையே இருக்கிறானா மூத்தாட்டான தெரியலையே யார்கிட்ட பாட்டிட்டு சித்திரவதை வர்றான்னு தெரியலையே என்றெல்லாம் அந்த உள்ளம் எப்படி பதபதைக்கும் எப்படி வேதனைப்படும் ரசூலா சொல்லி காட்டி சொல்கிறாங்க அப்படி காணாமல் போன குழந்தை அந்த குழந்தையை தேடி தாய் பரிதவிக்கிறாள் அல்லாவிடத்தில் அழுது புலம்புகின்றாள் மன்றாடுகிறாள் துவா செய்கிறாள் கடைசியில் அவருடைய துவாவை ஏற்று அல்லா ரபுல்லாலமீன் அவளுடைய பல நாட்கள் வேதனைக்கு பிறகு அந்த காணாமல் போன குழந்தை மீண்டும் அவள் கைக்கு கிடைக்கின்றது நபிசுல்லான் சொல்கிறாங்க அவள் குழந்தை பெற்றெடுத்த பொழுது பல நாட்கள் பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் ஏங்கி தவித்து அல்லாவிடத்தில் துவா செய்து வேண்டி தௌபா செய்து தவம் இருந்து பெற்ற பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட அந்த காணாமல் போய் திரும்ப கிடைக்கும் பொழுது எவ்வளோ மகிழ்ச்சி அடைவாள் பன்மடங்கு மகிழ்ச்சி அடைவாள் பன்மடங்கு சந்தோஷப்படுவாள் பெருமானா சல்லல்லா சொன்னாங்க அப்படி காணாமல் போன குழந்தையை பறிகொடுத்த தாய் மீண்டும் அந்த குழந்தை தன் கைக்கு கிடைக்கும் பொழுது எப்படி அபரிமிதமான சந்தோஷப்படுவாளோ இதை விட பன்மடங்கு ரப்புலாலும் சந்தோஷப்படுகின்றான் தன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒரு அடியான் பாவத்திலே மூழ்கியிருந்த அடியான் பாவங்கள் செய்து தௌபா செய்த இடத்தில் திரும்பும் பொழுது அருமை சகோதரர்களே எதற்காக சொல்கிறேன் என்றால் பாவங்கள் செய்யாத உலகத்தில் யாரும் இல்லை தவறிழைக்காத மனிதன் உலகத்தில் யாரும் இல்லை ரப்புலாலுமே நல்லடியார்களே தவறுகள் செய்ய வைத்தான் சஹாபாக்களை தவறுகள் செய்ய வைத்தான் சஹாபாக்களை அல்லாஹ் குற்றம் இழைக்க வைத்தான் எதற்காக அந்த குற்றத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக இந்த உமத்திற்கு உணர்த்துவதற்காக அந்த அடிப்படையில் சகோதரர்களே நாம் எல்லாம் பாவங்கள் செய்கிறோம் தவறுகள் செய்கிறோம் குற்றங்கள் இழைக்கிறோம் அந்த குற்றங்களிலிருந்து விடுபடுவதற்கும் அந்த பாவங்களிலிருந்து மீள்வதற்கும் அல்லாவை நோக்கி விரைவதற்கும் ரப்புல் ஆலமீனத்தில் சரணாகதி அடைவதற்கும் யா உன்னை விட்டால் இல்லை வழி இல்லை என்று அவனிடத்திலே சரண்டர் ஆவதற்கும் உள்ள ஒரு அற்புதமான வழியாக தான் ரபுல் ஆலமின் புனிதமிக்க ரமதானை கொடுத்தான் அந்த ரமதானிலும் அதனுடைய இருதயமாக இருக்கக்கூடிய கடைசி பத்து நாட்களிலே எம்பெருமானா சல்லல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் அற்புதமான சில விசேஷமான இபாதத்துகள் மூலமாக சில விசேஷமான வணக்க வழிபாடுகள் மூலமாக அல்லாவை நெருங்குவது எப்படி அல்லாவுடைய அரு திருப்தியை பெறுவது எப்படி அல்லாவுடைய அருளை பெறுவது எப்படி அல்லாவிடத்தில் சரணாகதி அடைவது எப்படி என்பதை இந்த உமத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள் அதனால தான் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லா ரபுல் ஆலமீன் இந்த ரமதானிலே கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படையான இரவுகளிலே ஆயிரம் மாதங்களை விட மேலான லேலத்தில் கதிரை அல்லாஹ் கொடுத்து அந்த லேலத்தில் கதிரை தேடுவதற்காக கடைசி பத்து நாட்களை ஏத்தி காஃப் இருங்கள் என்பதை ரபுல் ஆலமீன் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக இந்த உமத்திற்கு கற்றுக் கொடுத்தான் அருமை சகோதரர்களே ஏத்திகாஃப் என்ற இந்த லேலத்தில் கதிரை தேடி இருக்கக்கூடிய இந்த இபாதத் என்பது இது பெருமானா சல்லல்லா அலேசலத்திலே உம்மத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு இபாதத் அல்ல இது பெருமானாவுடைய உம்மத்திற்கு மட்டும் வழங்கப்பட்ட இபாதத் அல்ல என்றால் லேலத்தில் கதிர் என்பது ரசூலுல்லாவுடைய உம்மத்தினராக நமக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு வேறு எந்த உம்மத்துக்கு இந்த லேலத்தில் கதிர் கிடையாது ஆயிரம் மாதங்களுடைய மேலான இந்த லேலத்தில் கதிர் என்பது பெருமானா சல்லல்லாலத்துக்கு முன்னாடி எந்த உமத்தும் கிடையாது இந்த லேலத்தில் கதிர் என்பது ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லத்தில் உம்மத்தினராக நமக்கு மட்டும் வழங்கப்பட்ட மாபெரும் அருட்கொலை ஆனால் அந்த லேலத்தில் கதிரை தேடி ஏத்திகாஃப் இருக்கின்றோமே இந்த ஏத்திகாஃப் என்பது பெருமானா சல்லல்லா அலிஸ்லத்துடைய உம்மத்துக்கு மட்டும் வழங்கப்பட்டதல்ல மாறாக எப்பொழுது உலகத்திலே முதல் இறை இல்லமான காபத்துல்லா கட்டப்பட்டதோ எப்பொழுது முதல் இறை இல்லமான காபத்துல்லா கட்டப்பட்டதோ எப்பொழுது முதல் பூமியாக முதல் பரிசுத்த பூமியாக அல்லா ரபுல் ஆலமீன் ஆதம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் அமைத்து தந்த அந்த அஸ்திவாரத்தின்படி அந்த ஸ்ட்ரக்சர் படி இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்களையும் இஸ்மாயில் அலை சலாத்து வஸ்லாம் அவர்களையும் அந்த காபத்துல்லாவை புனரமைப்பதற்காக அல்லாஹ் கபூல் செய்தானோ அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலை சலாத்துக்கும் இஸ்மாயில் அலை சலாத்துக்கும் அல்லாஹ் உத்தரவிடுகின்றான் இலா இப்ராஹிம் அவ இஸ்மாயில் வாஹித்னா இலா இப்ராஹிம் இஸ்மாயில் நான் இஸ்மாயில் இடத்திலும் ஒப்பந்தம் வாங்கினேன் உறுதிமொழி வாங்கினேன் என்ன உறுதிமொழி அந்த ஹிரா பைத்தி என்னுடைய இந்த வீட்டை என்னுடைய இந்த காபத்துல்லாவை என்னுடைய இந்த மசிதில் ஹரமை என்னுடைய இந்த புனிதமான பள்ளியை நீங்கள் இரண்டு பேரும் கட்டி முடித்து பரிசுத்தப்படுத்த வேண்டும் கட்டி முடிக்கணும் காபத்துல்லாவை கட்டி முடித்த பிறகு அதனை பரிசுத்தமாக்க வேண்டும் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி ரெடியாக வைக்கணும் யாருக்காக யாருக்காக சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வைக்கணும் ரப்பலான சொல்கின்ற சூரத்தில் பக்ராவிலே அல் தாயிஃபீன் தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்காக ஒல் ஆக்கிஃபீன் ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்காக ஒரு ருக்காய் சுஜூத் ருக்கு சுஜூத் செய்து தொழக்கூடியவர்களுக்காக காபத்துல்லா கட்டப்பட்ட நோக்கமாகவே ரபுல்லான்னு சொல்கின்றான் தவாப் செய்வது யாத்திகாஃப் இருப்பது ருக்கு சஜா செய்து தொழுவது ஆக கா முதல் இறை இல்லமான காபத்துல்லா கட்டப்பட்டது தவாஃபுக்காக வேண்டியும் யாத்திகாஃபுக்காக யாத்திகாஃபுக்காக வேண்டியும் தொழுகைக்காக வேண்டும் என்றால் அதை தவிர காபத்துல்லாவை தவிர மற்ற உலகத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்கள் நிர்மாணிக்கப்பட்டது தவாஃபை தவிர மற்ற இரண்டு நோக்கங்களுக்காக தவாஃப் மட்டும் காபத்துலா தரர் எந்த பள்ளியும் செய்யக்கூடாது மற்ற இரண்டு இபாதத்துகளும் யாத்திகாஃபும் தொழுகையும் எல்லா உலகத்தில் அனைத்து பள்ளிவாசர்களுக்கும் பொதுவான கடமையான அத்தியாவசியமான இபாதத் என்பதை ரபுல் ஆலமின் உணர்த்துகின்றான் ஆக இந்த யாத்திகாஃப் என்ற இபாதத் இப்ராஹிம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் எப்பொழுது முதல் இறை இல்லமான காபத்துலாவை கட்டினார்களோ அப்பொழுதே அல்லாஹ் சுபானா இப்ராஹிம் அலி சலாத்துக்கு உத்தரவிட்டு விட்டான் யாத்திகாஃப் இருக்கக்கூடிய மக்களுக்காக தொடக்கூடிய மக்களுக்காக இந்த பள்ளியை தயார் செய்யுங்கள் பரிசுத்தப்படுத்தி வையுங்கள் கிளீன் பண்ணி வைங்க ரெடியாக வையுங்க என்று அல்லா ரபுல் ஆலும் இப்ராஹிம் அலிஸ்லாத்திலும் இஸ்மாயில் அலிஸ்லாத்திலையும் வாக்குறுதி வாங்கியதாக ஒப்புதல் வாய்ப்பு பெற்றதாக வாக்கு மூலம் பெற்றதாக ரபுல் ஆலமி தன்னுடைய திருமலை சொல்கின்றான் அன்புக்குரியவர்களே தான் பெருமானா சல்லல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் நுபுவத்து பெற்ற அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு முறை கூட ஒரு ஆண்டில் கூட அவர்கள் இந்த ஏத்திகாஃப் என்ற இபாதத்தை விட்டதில்லை அவருடைய வாழ்க்கையிலே மரணிக்கும் வரை இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரை ஒரு முறை கூட கண்மணி நாயம் சல்லல்லா அவர்கள் இந்த யாத்திகாஃப் என்ற இந்த இபாதத்தை விட்டதில்லை ஒரு ஆண்டு கூட ஒவ்வொரு ஆண்டும் புனிதமாக இந்த யாத்திகாஃப் இருந்தார்கள் குறிப்பாக எந்த ஆண்டு அவர்கள் மரணித்தார்களோ அந்த ஆண்டு பத்து நாட்களுக்கு பதிலாக இருபது நாட்கள் யாத்திகாஃப் இருந்தார்கள் பத்து நாட்களுக்கு பதிலாக இருபது நாட்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள் அவர்கள் எந்த ஆண்டு மரணித்தார்கள் உலகத்திற்கு இருந்தார்களோ அந்த ஆண்டு ஆகவே அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு புனிதமான இபாதத் என்பது யாத்திகாஃப் என்பது அந்த யாத்திகாஃபுடைய நோக்கம் லேலத்தில் கதலை தேடுவது அந்த இரவுகளிலே கடைசி பத்து இரவுகளிலே விழித்திருந்து இபாதை செய்வது விழித்திருந்து அமல்கள் செய்வது என்ற நோக்கத்திற்காகத்தான் ரபுல் ஆலமீன் இந்த யாத்திகாஃப் என்ற விபாகத்தை நம்ம கற்றுக் கொடுத்தான் அதனால தான் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹுத்தலானா சொல்கிறார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லாமர்கள் ரமதானுடைய கடைசி பத்து நாட்கள் வந்துவிட்டால் ஏதோ உலகத்தையே துறந்தவர்களைப் போன்று எல்லோரை விட்டு ஒதுங்கியவர்களைப் போன்று ஏதோ ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளானவர்களைப் போன்று தங்களை தங்களை மாற்றிக்கொள்வார்கள் தங்களை தங்களை மாற்றிக்கொள்வார்கள் தங்களுடைய வளமையான ஈடுபாடு ஈடுபாடுகளில் கூட வளமையான செயல்களை விட ஒதுக்கி வைத்துவிட்டு முழுக்க முழுக்க இப்பாகத்தில் ஈடுபட்டு விடுவார்கள் எந்த அளவுக்கு என்றால் தங்களுடைய வேட்டியின் வாரை இறுக கட்டிக்கொள்வார்கள் என்று ஆயிஷா சொல்கின்றார்கள் ரதி அல்லாஹு தலான்ஹா வேட்டியின் வார இருக கட்டிக்கொள்வார் என்பதற்கு முஹதீசின்கள் ரெண்டு விளக்கம் சொல்கிறார்கள் ஒன்று அந்த பத்து நாட்களிலே மனைவிகளை கூட பெருமானா சல்லல்லாசி தவிர்த்து விடுவார்கள் இரவு நேரங்களிலே மனைவிமார்களை தவிர்த்து விடுவார்கள் இரண்டாவது ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான் ஒலா துபா அன்தும் ஆக்கி ஃபூனஃபில் மசாஜித் நீங்கள் பள்ளிவாசலில் யாத்திகாஃப் இருக்கும் பொழுது மனைவிமார்களோடு வீடு கூடுவதை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருக்கும் பொழுது மனைவிமார்களை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்ற அந்த அல்லாவோட உத்தரவு இணங்க பெருமானா சல்லல்லாசம் கடைசி பத்து நாட்கள் வந்துவிட்டால் தங்களுடைய வேட்டியை இருக கட்டிக்கொண்டு ஏத்திகாஃபில் முழுமையாக இறங்கி விடுவார்கள் மனைவிமார்களை கூட ஹராமாக்கி விடுவார்கள் என்று ஆயிஷா ரதி அல்லாஹத்தலான சொல்கிறார்கள் சில முஹத்தீசுகள் இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லும் பொழுது பெருமானா சல்லா அலுவலம் வேட்டியை இருக கட்டிக்கொள்வார் என்பதற்கு அதாவது ஒரு காரியத்தில் முழுமையாக இறங்கிவிடுவார்கள் நம்முடைய தமிழிலே கச்சை கட்டி கொண்டு இறங்கிவிட்டான் என்று சொல்லுவோம் ஒரு காரியத்தில் முழுமையாக இறங்கிட்டா அவன் கச்சை கட்டிட்டு இறங்கிட்டான் அப்படிங்குவோம் அந்த மாதிரி பெருமானா சல்லல்லாதம் தங்களுடைய கச்சை கட்டிக்கொண்டு இபாதத்தில் முழுமையாக இறங்கி விடுவார்கள் என்று அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹத்தில் அறிவிக்கின்றார்கள் அருமை சகோதரர்களே இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இப்படி ரமதானுடைய கடைசி பத்து நாட்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அழகான முன்மாதிரி நமக்கு முன்னால் இருக்கின்றது ஒரு உஸ்வத்தில் ஹசனா இருக்கின்றது லக்கது காண லக்கும் ஃபி ரசூல் இல்லாய் உஸ்வத்தன் ஹசனா லிமன் காண எரிஜுல்லாஹ் ஒல்யோமல் ஆஹேர் அல்லாவுடைய ரசூல் இடத்திலே அல்லாஹ் அல்லாவையும் மறுமை நாளையும் யார் விரும்புகிறார்களோ அத்தகைய மக்களுக்கு அல்லாட தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது இப்படி அற்புதமான அழகிய முன்மாதிரி இருக்க நாம் இந்த கடைசி பத்து நாட்களை எப்படி பயன்படுத்துகின்றோம் எந்த வித்தியாசம் இல்லை மற்ற நாட்களுக்கும் ரமதானுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை ரமதானிலே மற்ற இருபது நாட்களும் கடைசி பத்து நாட்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை என்று இருந்தால் அருமை சகோதரர்களே அல்லாஹ் அவன் பக்கம் திரும்புவதற்கும் அவனிடத்தில் சரணடைவதற்கும் அவனுடைய அருளை பெறுவதற்கும் அற்புதமான அதிசயமான ஆச்சரியமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்க அந்த வாய்ப்பை பாழாக்கிய மக்களாக நம்ம ஆக்கிவிட மாட்டோமா அந்த வாய்ப்பு இழந்த துரதிருஷ்டவாசிகள் ஆகிவிட மாட்டோமா ஆக அன்புக்குரியவர்களே இந்த கடைசி பத்து நாட்கள் என்பது அல்லாவுடைய அருளையும் அல்லாவுடைய நியமத்தை பெறுவதற்கான முக்கியத்துவமான இரவுகள் இந்த இரவுகளிலே நாம் விழித்திருந்து இவ்வாறு செய்வது அல்லாவை வணங்குவது நம்முடைய கட்டாய கடமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது என்றால் நம்ம கடைசி பத்து நாளை பற்றியும் கவலை இல்லை பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் லேலத்தில் கதிர் எது என்று அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்தான் ஆயிரம் மாதங்களிடம் மேலான இரவு அந்த இரவை அறிவிக்க வெளியே வருகிறார்கள் ரெண்டு முஸ்லீம்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்தவுடன் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அது எந்த இரவு என்றே அல்லாஹ் மறக்கடித்து விட்டான் இந்த உமத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சோதனை அந்த ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க இதை பார்த்தன ரசூல்லா இஸ்லாம் மறந்து போச்சு அது எந்த இரவு என்பதே உடனே சஹாபா கிட்ட சொன்னாங்க நான் லேலத்தில் கதில் அறிவிக்க வெளியே வந்தேன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்தோன்னே எனக்கு எந்த இரவுங்கிறதே மறந்து போச்சு இருந்தாலும் அந்த நியமத்தை விட்டு அந்த அல்லாவுடைய அருளை விட்டு நீங்கள் மாயூஸ் ஆகிவிட வேண்டாம் ஆகிவிட வேண்டாம் அந்த லேலத்தில் கதிரை தேர்வதற்கு ஒரு குறிப்பு சொல்கிறேன் அந்த குறிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தஹர்ரவ் லேலத்தில் கதிரி மின் அஷரில் அவாஹரி மின் ரமலான் ரமலானுடைய கடைசி பத்து நாட்களிலே லேலத்தில் கதிரை தேடுங்கள் என்று சொன்னார்கள் இன்னொரு அதிசிலே இன்னும் சுருக்கி சொன்னார்கள் அப்படி பத்து நாட்கள் உங்களுக்கு சிரமமா கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படையான இரவுகளில் எழுத்து கதிரை தேடிக்கொள்ளுங்கள் இதோட பெருமானசம் முடிச்சிட்டாங்க ஒரு அஞ்சு ராத்திரி கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படான அஞ்சு ராத்திரி லேலத்தில் கதிரை தேடுங்கன்னு சொல்லியிருக்க நாம் அந்த ஐந்து இரவுகள் கூட நாம் அந்த இரவை விழிப்பதற்கும் இபா செய்வதற்கு தயாராக இல்லை அலமதுல்லா நம்முடைய மக்கா பள்ளியை தொடர்ந்து இன்று சென்னையில் பல பள்ளிவாசல்களிலே ஒற்றைப்படையான இரவுகளிலே இரவிலே பயான்கள் இபாகத்துகள் ஆரம்பித்திருக்கின்றன இது இன்னும் பரவ பரவ வேண்டும் ஒவ்வொரு மொஹல்லாவிலும் கடைசி பத்து நாட்களிலும் பள்ளிவாசலில் விடிய விடிய விளக்குகள் எரிய வேண்டும் விடிய விடிய மக்கள் இபாத செய்ய வேண்டும் விடிய விடிய மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அல்லாவிடத்தில் அழுது பிரலாபித்து தொழுது மன்றாடி அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்றைக்கு இந்த உமத்துக்கு உருவாகுமோ அன்றைக்கு தான் நாம் இந்த ரமலானுடைய மகத்துவத்தையும் கடைசி பத்து நாட்களுடைய புண்ணியத்தையும் புரிந்த மக்களாக ஆக முடியும் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் குறிப்பாக அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ரமதான் முழுவதிலும் அதில் குறிப்பாக கடைசி பத்து நாட்களிலே இரவிலே விழித்திருக்கிறார்கள் விடிய விடிய விழித்திருக்கிறார்கள் எல்லா கடைகளும் திறந்திருக்கும் எல்லா வாகனங்களும் ஓடிக்கொண்டிருக்கும் இரவு ஒரு மணி ஆனால் ரெண்டு மணி ஆனாலும் கடுமையான டிராஃபிக் ஜாமாக இருக்கும் பகலை போன்று மக்கள் நடந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த இரவுகளிலே இபாதத்துக்கு எத்தனை பேர் பயன்படுத்துகிறார் என்று பார்த்தால் மிக மிக மிக சொற்பம் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த இரவுகளை விழித்திருக்கிறார்கள் இது எப்படி என்றால் இந்துக்கள் சிவராத்திரியில் விழித்திருப்பார்கள் கண் விழிச்சா புண்ணியம் என்று சிவராத்திரியை விழித்திருப்பார்கள் அப்படி சிவராத்திரியை போன்று விழித்திருக்கக்கூடிய நிலையைத்தான் பார்க்கிறோமே தவிர எத்தனை பேர் அந்த விழித்திருக்கும் இரவுகளை பள்ளிவாசலிலும் அல்லாடைய இபாதத்துகளிலும் விக்கிரகளிலும் அல்லாவுடைய அருள்மறை ஓதுவதிலும் அல்லாவுடைய அருளை பெறுவதிலும் அல்லாடத்தில் மன்றாடுவதிலும் எத்தனை பேர் பயன்படுத்துகின்றார்கள் இது அங்கே என்றால் நம்முடைய முறை என்னவென்றால் நாம் இந்த கடைசி பத்துக்கும் மற்ற நாளுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது வீடுகளிலும் பெண்கள் இபாத இல்லை வீடுகளிலும் தொழுவதில்ல ஏதோ ஒரு கடமைக்கு பள்ளிக்கு போவாங்க ஏதோ பள்ளியாசலில் போவாங்க ஒரு பத்து காத்தோ இருபது ரக்காத்தோ தராவி தொழுதுட்டு வந்து வீட்டில் அது படுத்து விடுவார்கள் சோதரில் இப்படிப்பட்ட இரவை பெருமான சிலர் கட்டுத்தரவில்லை நமக்கு ஒரு கடமைக்காக தராவி தொழுதுட்டு நம்ம தராவி தொழுதா போதும் என்று இருக்கக்கூடிய நிலையில் நாம் கடைசி பத்து நாட்களை கழிப்போமினால் இந்த கடைசி பத்து நாட்களை அசுரல் அவாகிரை நாம் பாழடித்த முஸ்லிம்களாக ஆகிவிடுவோம் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த இரவுகள் நம்முடைய வாழ்க்கையின் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியாமத் இந்த இரவுகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை இதை நாம் சரியானவர்கள் பயன்படுத்தவில்லை என்றால் நிச்சயமா மறுமையிலே நம்முடைய பாவங்களுக்காக ரபுல் ஆலயம் நம்ம விசாரிக்கும் பொழுது நம்முடைய குற்றங்களுக்காக ரபுல் ஆலயம் விசாரிக்கும் பொழுது நிச்சயமா கேட்பான் நீ பாவம் செய்தாய் குற்றம் செய்தாய் ஆனால் அந்த குற்றத்தை அழிப்பதற்கு நானே உனக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தேன் பாவி அந்த ஏற்பாட்டை ஏன் நீ பயன்படுத்திக் கொள்ளவில்லை நானே அந்த தவறுகள் விடுபடுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருந்தேனே அந்த வாய்ப்பை என் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று மறுமையிலே ரப்புலாலும் விசாரிப்பானேனால் அருமை சகோதரர்களே அந்த நேரத்தில் நம் பாவங்களை தௌபா செய்வதற்கோ விடுபடுவதற்கோ அல்லாவுடைய த குற்றத்திலிருந்து அல்லாவுடைய தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கோ எந்த விதமான முகாந்திரம் கிடையாது ரப்புல் ஆலம் தன் திருமலை சொல்லி காட்டுகின்றான் உலவு தரா இதில் முஜிரி மூண நாக்கி சுர் ஊசிம் ஐந்த ரப்பீம் ரப்பனா ரப்பனா அரிஜ் உலவு தரா இதில் முஜிரி மூண நாக்கி சுர் ஊசியும் ஐந்த ரப்பீம் இந்த பாவிகள் தங்களுடைய செய்த பாவங்களுக்காக குற்றங்களுக்காக கவலைப்பட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு ரபுல் ஆலமீனுக்கு முன்னால் போய் தலை குனிந்தவாறு நிற்பார்கள் அல்லாஹ் சொல்கிறான் தலை குனிந்தவாறு நிற்பார்கள் அந்த நேரத்தில் சொல்வார்கள் ரப்பனா இருஜியானா ரப்பனா அபுசர்னா இப்போ சமியானா ஃபர்ஜியானா நாமல் சாலிஹான் இன்னா மோகினோன் யாழ்லா நீ எவ்வளோ வாய்ப்பு கொடுத்த யாழ்லா எவ்வளோ லேலத்தில் கதிர கொடுத்து கடைசி பத்து நாட்களை கொடுத்து யாத்துக்கா அப்படி வாய்ப்பை கொடுத்து இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தல ரபுல் ஆலமினே இப்போ நாங்கள் பார்த்துனோம் யாழ்லா நாங்கள் இழந்தது எவ்வளோ பெரிய தொகை இழந்து விட்டோம் எவ்வளோ பெரிய மகத்துவத்தை இழந்து விட்டோம் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை இழந்து விட்டோம் என்று நாங்கள் பார்த்து விட்டோம் ரபுல் ஆலமினே இன்னா சமியானா அபுசர்னா நாங்கள் கண்ணால் பார்த்துனோம் யாழ்லா இப்போ காதால் கேத்தனையா அல்லா ஃபர்ஜியானா எங்களை கொஞ்சம் திரும்ப அனுப்பி ஆள்லா நாமல் சாலிஹன் இந்த வர்ற ரமலானில் கொஞ்சம் இருந்து யாத்திகா செஞ்சுட்டு அமல் செஞ்சுட்டு தௌபா செஞ்சுட்டு திரும்ப வந்து பண்ணுற ரப்புல் என்று கதறுவார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சுரத் அலிஃப்லாம் சஜாவில் சொல்கிறான் உலவு தரா இதில் முஜிரி மூண நாக்கிசூர் ஊசியம் ஐந்த ரப்பிகையும் பாவிகள் தங்கள் செய்த பாவங்களுக்காக இழிவுபட்டு கேவலப்பட்டு அல்லாவுக்கு முன்னால் தலை குனிந்து நிற்கும் பொழுது ரப்பனா இன்னா அபுசர்னா வசமியானா ஃபர்ஜியானா நாமல் சாலிஹன் இன்னா மூக்கினோன் இப்போ எங்களுக்கு எக்கீன் வந்துருச்சு அல்லா இப்போ நம்பிக்கை வந்துச்சு அல்லா உன் நீ சொன்ன குரான்ல உன்னுடைய ஹபீப் சல்லாசு செஞ்சு காட்டினாங்க இதெல்லாம் எங்களுக்கு போதிக்கப்பட்டுச்சு அப்போல்லாம் எங்களுக்கு அறிவு வரல ரப்புல் ஆலமினே இப்போ நேரடியாக பார்த்தனே அல்லா எங்களுக்கு நல்ல அறிவு வந்துச்சு அல்லா யக்கீன் வந்துச்சு அல்லா என்று அல்லாவிடத்தில் மன்றாடுவார்கள் ரபுல் ஆலமி அவருக்கு பதிலளிப்பானாம் வலவுஷினால் ஆத்தைனா குல்ல நப்சின் ஹுதாஹா அப்படி உனக்கு திரும்பி அனுப்பி ஒன்று அமல் செய்ய வச்சு கொண்டு வரதா இருந்தால் உனக்கு உலகத்திலே அந்த பாக்கியத்தை கொடுத்துருப்பனே நீ அந்த பாக்கியத்தை இழந்த மூதேவி ஆயிட்டிய நீ அல்லாத்த அந்த வாய்ப்பை இழந்த பறிகொடுத்த பாவி ஆயிட்டியே உலக ஷேனால் ஆத்தைனா குல்ல நப்சின் ஹுதாஹா நாம் நாடு இருந்தால் உலகத்தில் உனக்கு அந்த ஹிதாயத்தை கொடுத்துருப்போம் அறிவை கொடுத்துருப்போம் பாக்கியத்தை கொடுத்துருப்போம் ஒலாக்கின் ஹக்கல் கவுலு மின்னி ல அம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி வண்ணாசி அஜ்மாயின் ஆனால் உங்களை போன்ற பாவிகளை கொண்டு உங்களை போன்ற அபாக்கியவான்களை கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என்று என்னுடைய வாக்குறுதி பூர்த்தியாகிவிட்டது இதில் மாற்றமில்லை போங்க நரகத்துக்குன்னு சொல்லிடுவான் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் நம்ம அந்த அப்படிப்பட்ட நிலை விட்டு பாதுகாப்பானாக ஒட்டுமொத்த உம்மத்தை முஸ்லீமாவை பாதுகாப்பானாக அதற்கு முள்ளாக விழித்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கிய தந்தல்வானாக ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த கடைசி பத்தினுடைய இரவுகளை புனிதமாக கருதுவோம் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய மொஹல்லாவிலும் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் நீங்கள் போய் கோரிக்கை வைத்து பள்ளிவாசலை திறந்து பள்ளிவாசலை ஆபாதாக்குங்கள் பள்ளிவாசலை விளக்கு விடிய விடிய விளக்கறிய வையுங்கள் விளக்கு விடிய விடிய ஃபேன் போட வைங்க விடிய விடிய இபாத செய்யுங்க அமல்கள் செய்யுங்க இதுதான் கண்மணி நாயம் கற்றுக் கொடுத்தது இது எல்லாவற்றுக்கும் மாறாக ஒரே ஒரு நாள் இருபத்தி ஏழு அன்னைக்கு மட்டும் லேலத்தில் கதிருங்கிற பேரில் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருந்தால் நம்மை நாமே சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு ஆளாக்கி கொண்டிருந்தால் அருமை சகோதரர்களே மிகப்பெரிய நஷ்டவாளிகள் நாம் தான் என்பதை மறந்து விடாதீர்கள் ரசூலுல்லாய் சல்லல்லா அலுவலம் குறைந்தபட்சம் ஐந்து இரவுகள் கதிர் என்று சொல்லியிருக்க அந்த ஒரே ஒரு இருபத்தேழு மட்டும் ஆக்கிக்கொண்டு இன்றைக்கு கிராமங்களிலே பார்க்கின்றோம் அந்த இருபத்தேழுங்கிற அந்த ஒரு இரவுக்கு மட்டும் பள்ளிவாசல் அலங்காரம் என்ன பள்ளிவாசல் ஏற்பாடு என்ன பூந்தி என்ன அந்த பூந்தி கொடுக்கும்போது என்ன சண்டைகள் சுபஹானல்லா அற்பமான ஐம்பது கிராம் நூறு கிராம் பூந்திக்கு அடிதடி சண்டை பள்ளிவாசலே அட விளங்காத மக்களே இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டதுனால தான் லேலத்தில் கதிரோட இரவே ரசூலாக்கு மறக்கடிக்கப்பட்டுச்சு அந்த லேலத்தில் இரவே சண்டை போட்டா என்ன அர்த்தம் அற்பமான ஐம்பது நூறு பூந்திக்காக வழங்கப்படும் உணவுக்காக எத்தனை சண்டைகள் எத்தனை தகராறுகள் ஆகவே அருமை சகோதரர்களே இதையெல்லாம் மாய்த்து இருபத்தேழு தான் லேலத்தில் கதிர் என்ற அந்த தவறான சிந்தனையை தவறான வழிகேடை மாற்றி அல்லாவுடைய ஹபீப் சல்லா கற்றுக் கொடுத்த கடைசி அசுரல் அவாகர் கடைசி பத்து நாட்களையும் உயிருள்ள பத்து நாட்களாக ஆக்குவோம் உயிருள்ள இரவுகளாக ஆக்குவோம் தயாத்திகாஃப் மூலமாக அமல்கள் மூலமாக திலாவத் மூலமாக கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி பத்து நாட்களிலே பெருமானா சல்லல்லா அவர்கள் ஸ்பெஷலாக நின்று வணங்கினார்கள் அந்த அந்த அப்படிப்பட்ட இபாகத்துகளையும் தொழுகையின் மூலமாக நம்ம ஹயாத்தாக்குவோம் அதன் மூலமாக இந்த ரமலானை எப்படிப்பட்ட அருளாக பெற வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ அப்படிப்பட்ட அருளாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி அருள்வானாக இந்த ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்திய பாக்கியவான்களாக ஆக்கி ரமலானையும் ரமலானுடைய கடைசி பத்து நாட்களையும் சீரழித்த பாவியல் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்க்காதிருப்பானாக வாஹிருதாவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தலா வரகாத்துஹூ